ஆத்மத்திற்கு விசேஷத்திலே பரியவசானம் என்பது சாஸ்திரஜானுடைய ஒரு கொள்கை இன்ன ஸ்திரீ என்று இங்கு சொல்லவில்லை ஒரு உத்தம ஸ்திரீ மேலே இருக்கிற வாக்கியத்தாலே நாம் இன்னார் என்று நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் மேலே என்ன வார்த்தை இருக்கிறது விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இந்நிசைக்கும் அந்த ஸ்ரீரத்னத்தினுடைய குழல் மேல் கூந்தல் மேலே நுழைந்த பண்டி இந்த பண்டி என்று சீகும் தீசுக்திகளிலே ஆயிரக்கணக்கான இடங்களிலே வருகிறது அந்த இடங்களிலே எல்லாம் பாகவதால் போய் அர்த்தம் திருவாய்மொழியில் ஓரிடத்திலே சாட்சாதி எம்பெருமானே வண்டாக சொல்லி இருக்கிறார் தூவியம் புல்லுடை செய்வ வண்டி புகைந்தான் திருவாய்மொழி ஒன்பதாவது பத்திரே மல்லிக கமல் தென்றல் என்கிற பதிகத்தில் பகவானையே வண்டாக சொன்னார் நம்மாழ்வார் வண்டு என்ன பண்ணும் புஷ்பத்துக்குள்ளே போய் அங்க இருக்கிற சாரங்களை எல்லாம் கிரகிப்பது வண்டனுடைய தன்மை காரியம் அதுபோல எம்பெருமான் சார வித்துக்களாய் சாரஞர்களாய் இருக்கிற மகான்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே புகுந்து அங்க இருக்கிற சாரங்களை எல்லாம் பகவான் கொள்வர் அதனாலே பகவானை வண்டாக பேசினார் நம்மாழ்வார் அந்த பாசுரம் சூரியம் புல்லுடை செய்வ வண்டி கருடாரூடனான ஒரு வண்டி அதனாலே வேற ஒத்தரையும் அர்த்தமாக கொள்வதற்கில்லை தூவி அம் புல்லுடை தூவினர் ரக்கைக்கு பெயர் பிறகு சிறகை உடத்தான ஒரு புல்லுண்டே பெரிய திருவடி என்ற கருத்மான் அந்த கருத்மானையுடைய புகழ்ந்தவம் பண்மை பகவானே வண்டாக சொல்லி இருக்கிறபடினாலே இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் பாசுரத்திலே மின்னனையனுடையார் விரிகுழல் மேல் ஆண்டாளுடைய அந்த கூந்தல் மேலே நுழைந்த வண்டி அதிலே போய் ஆசகொண்டதான வண்டி வண்டி மாநாகர வண்டி எதனாலே அந்த ஐதிசியம் ஏற்பட்டது என்றால் பெரியாழ்வார் நந்தவனம் வெற்றி பகவானுக்கு வேண்டிய புஷ்பங்களையும் திருப்புழாய் நூறானவத்தையும் கிருஷி பண்ணி கொண்டு போது போக்கினார் கிருஷ்ணாவதாரத்திலே மாலாக்காரர் என்பவர் கண்ணபிரானுக்கு மாலை சூட்டினார் அந்த கதையை தாம் அனுசந்தித்து எம்பெருமான் ரொம்ப உகந்து ஏற்கும்படியான கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் என்பதாக கொண்டு தாம் நந்தவனம் வைத்து அந்த நந்தவனத்திலே பயிராக்கினார் புஷ்பங்களை அப்போது அந்த கொட்டுகிற காலத்திலே நந்தவனத்தை கொட்டுகிற காலத்திலே இந்த ஆண்டாள் பூமியிலிருந்து அவதாரம் பண்ணினார் எப்படி ஜனக சக்கரவர்த்தியினுடைய இருந்து யஜ்ய இருந்து சீதாபிராட்சி அவதாரம் செய்தாலோ அதே மாதிரியாக பெரியாழ்வாருடைய இருந்துதான் இந்த ஆண்டாள் என்கிற திவ்ய வியக்தி திருவவதாரம் ஆயிற்று நிச்சயம் பெருமாளுக்கு புஷ்பங்களை எல்லாம் சேகரித்து ஒரு குடலையிலே வெற்றி வைப்பது சாயங்காலம் மூணு மணிக்கு சாயங்காலம் சந்தியாவந்தனங்களை அப்புறம் பிராமணோத்தமர் திருஜகுல திலகந்தம் விஷ்ணுஜித்தன் நமாமி பிராமணோத்தமராகினாலே சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு அந்த புஷ்ப குழுவை எடுத்துட்டு போய் வட வடபத்ரு சாயி வடபெருங்கோயிலுடைய அவருக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம் அதற்குள்ளே இந்த ஆண்டாள் நாளொரு மேனியும் போயொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிற நம்ம ஆண்டாள் என்ன பண்ணுகிறது பெரியாழ்வார் அந்நியபரராயிருக்கிற காலத்தில் இந்த குடலையிலே வைத்திருக்கிற புப்பத்தை எடுத்து தான் சூடிக்கொண்டு கண்ணாடியில பார்க்கிறது நாம் ஏற்றிருப்போமா எம்பெருமானுக்கு நாம் ஏற்படுக்கிற திவ்ய மைசியாக ஆவோமா என்று பார்க்கிற காரபூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளகுலுக்கும் கூரையுடுக்கும் அயர்க்கும் தன் கோவை செவ்வாய் இது பெரியாழ்வாருடைய பாசுரம் ஆனால் ஆண்டாள் விஷயம் அன்று பெரியாழ்வார் தாம் நாயகி பாவனை அடைந்து தாயார் சொல்லுகிற வார்த்தையாக தான் தன்னை பற்றி தாயார் சொல்லுகிற வார்த்தையாக பெற்றிருக்கிற ஒரு பதிகம் பைய புருகி உடம்பளைந்து என்று ஆரம்பம் உடையது அதிலே இந்த பெரியாழ்வாராகிற தலமகள் உண்டு அவள் செய்கிறாளாம் இந்த காரியத்தை எந்த காரியத்தை காரை போனும் கழுத்திலே போட்டுக் கொள்ளுகிற ஆபரணம் கண்டாபரணத்துக்கு காரை என்று பெயர் கண்டாபரணத்தை கழுத்திலே போட்டுக் கொள்ளுகிறாள் கண்ணாடி காணும் கண்ணாடி எடுத்து பார்க்கிறாள் எதற்காக இந்த அழகு எம்பெருமானுக்கு போத்தியமா இருக்குமா என்று பார்க்கிறார் தன் கையில் வளகுழுக்கும் கூரை உடுக்கும் ஏற்கனவே அறையில புடவை இல்லாமல் இல்லை ஒரு உயர்ந்த புடவை எடுத்து உடுத்துக் கொள்றாள் கோவை செவ்வாய் திருத்தும் போட்டுக் கொண்டு வாயை பல்பாக ஆக்கி கொள்ளுகிறாள் இதெல்லாம் எதற்காக தாம் எம்பெருமானையே பர்த்தாவாக கொள்ள வேணும் அவனுக்கு ஏற்றிருக்க வேணும் அவன் உகக்கும்படியான பத்னியாக நாம் இருக்க வேணும் என்பதற்காக தன்னை அலங்காரம் பண்ணி கொள்ளுகிற முறையிலே ஆண்டாலும் தன்னை புஷ்பத்தாலே அலங்காரம் பண்ணி கொண்டு கண்ணாடியிலே பார்ப்பள் அந்த இடத்துல புத்தூர் சன்னிதிக்குள்ளே ஒரு கிணறு இருக்கிறது இப்போதும் காட்டுவர்கள் ஆண்டாள் இந்த புஷ்பத்தை சூடிக்கொண்டு அந்த கணத்திலே தான் பற்றி பார்த்து அந்த பிரதிபிம்பத்திலே தெரிகின்ற புஷ்பத்தை கண்டு பரவாயில்லை நாம் எம்பெருமானுக்கு ஏற்றிருப்போம் நம்மிடத்திலே அவனுக்கு பிரீத்தி உண்டாகும் என்று நிதானித்ததாக அந்த கணத்தை காட்டுவார்கள் இந்த மாதிரியாக கொஞ்ச நாள் நடந்திருந்தது ஒரு நாள் பெரியாழ்வார் அது தெரியாமலே பெரியாழ்வார் கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் ஒரு நாள் பெரியாழ்வார் வந்து கொண்டிருக்கட்டே இந்த காரியம் நடந்தது எந்த காரியம் இந்த மாதிரி குடலையில வைத்திருக்கிற புஷ்பமாலை எடுத்து ஆண்டாள் தான் சூட்டி கொண்டு அழகு பார்க்கிற சமயத்திலே வந்து விட்டார் பெரியாழ்வார் அம்மா பொண்ணே இப்படிதான் செய்யலாமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது என்று சொல்லி புஷ்பத்தை அப்படியே விட்டுவிட்டு அன்றைய தினம் பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்காமலே நின்று விட்டார் பெரியாழ்வார் மறுநாள் கொண்டு போனார் ஏன் நேற்று கொண்டு வரவில்லை என்று கேட்டார் இல்லை இந்த மாதிரியா ஒரு அபச்சாரம் நேர்ந்து விட்டது நம் மாத்திரை வளர்கிறப்பன் பெண் எடுத்து தான் சூட்டிக் கொண்டால் நான் பார்த்து விட்டேன் அபச்சாரம் ஆச்சுகே என்று ரொம்ப சிரமப்பட்டு நெடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லை அதுதான் எனக்கு பரம போக்கியம் அந்த மாதிரி குப்பமா இருந்தால் கொண்டு வரும் இல்லாவிட்டால் வாண்டாம் எனக்கு என்று பெருமாள் சாதிக்க அப்படியே மறுநாள் கூடி கிடந்த குப்பத்தையே கொண்டு போய் சமர்ப்பிப்பது என்று வருத்தமாக நடந்து வந்தது அது அந்த காலத்தோடே நிற்கவில்லை இப்போதும் வர்த்தமான காலத்திலும் திருவில்லிபுத்தூரில் முதல் காரியம் என்னவென்றால் திருமஞ்சனம் வந்தவுடனே ஆண்டாள் சன்னிதியிலிருந்து ஒரு பற்றைய மாலையை எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்தோட பெருமாள் சன்னிதிக்கு கொண்டு போய் அதை சாத்துவது முதல் காரியம் இதை பக்தர் குறிப்பாக தனியில் சுகோச்சிஷ்டாயாம் சுகோச்சிஷ்டாயாம் சிறுதி நிகழிதம் या बलात्कृत्य भुङ्क्तेः गोदः तस्यै नम इदमिदम् भूजगे वास्तु भूयः शिवोच्छिष्टायाम् स्रजी निगडितम् अर्थमाहल्य शिवोच् स्वशब्दार्थम् आण्ड போதா தஸ்மை நம இதமிதம் ஆண்டாளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லுகிற சனியனர் உச்சிஷ்டாயாம் உச்சிஷ்டம் என்னால் எச்சலாக்கப்பட்டதற்கு உச்சிஷ்டம் என்று பெயர் ஒருவர் அனுபவித்தாய்விட்டதேயானால் அது எச்சலான மாதிரி தான் அனுபவித்தாய் என்று அர்த்தம் சிறகி நிகழித்தம் அந்த மாலையினாலே கண்ணனை விளங்குத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் போதா ஆண்டாள் போதா ஸ்துதி என்று சாதித்தார் வேதாந்த தேசிகம் அதிலே நாலஞ்சு ஸ்லோகங்களிலே இதை அடுத்தடுத்து சொல்லுகிறார் எதை தான் சூடிக்கலந்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்தவள் ஆண்டாள் என்பது నారాయణ శ్లోకం ప్రత్రేయసవణజో అమృతాయమానాం కుల్యాం తదీయమణినూపురసిందితానాం గోరే త్వమేవ జనని త్వదభిస్తవార్హాం బాటం ప్రసన్న మధురాం మమ సంవిధేహి తండ్రి தனக்கு வாக்கு பெரும் ஆண்டாளை ஸ்தோத்திரம் பண்ணும்படியான வாக்கு ஆண்டாவுடைய கிருபையினாலே உண்டாக வேணும் என்று பிரார்த்தித்து பிறகு அஸ்மாதிருஷாம் அபகிருத்தவும் திரதீட்சிதானாம் அன்னாய தேவி தயதே தசௌ முகுந்தகா தன்னிஷ்டிதம் நியமித तवमौलिताम्नाः तन्त्रीः निनादमधुरैश्च गिराम् निगुम्भैः ரொம்ப அற்புதமான பாவம் நாம் எல்லாரும் கணேச்சனே அபராதங்கள் செய்கிறவா எத்தனையோ தப்புகளை செய்து வருகிறோம் நாம் எம்பெருமான் சன்னதியிலே போனவாறே பகவான் என்ன பண்ணுகிறார் வா சொல்லி அழைக்கிறா போரே நம்மையெல்லாம் ஆதரித்து கதாட்சிக்கிறார் அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டாளை பார்த்து சொல்லுகிறார் அஸ்மாதிருஷாம் அபகிருத்தவு சில அஸ்மாதிருஷாம் அன்னாயதே நிதயதே தசௌ முகுந்தகா அன்னாயா சீக்கிரமாக என்று ஒரு அத்தியம் அது பிரயாசம் இல்லாமல் நம்மிடத்திலே பகவான் கிருப செய்கிறாரே அதற்கு என்ன காரணம் என்றால் தன் நிச்சிதம் நியமிதஸ்தவ மௌரிதாம் தேவரியை சூடிக்கலைந்த மாலையை அந்த பகவானுக்கு சமர்ப்பித்து அவனை தேவரியில் வசப்படுத்தி விட்டபடியினாலே ஓ இவெல்லாரும் எல்லாரும் ஆண்டாள் பரிகரங்கள் இவாளை நாம் திரஸ்கரிக்க கூடாது அவளுடைய அபராதங்களை நாம் கணிசிக்க கூடாது என்று பகவான் திருவுள்ளம் பற்றி தேவரை சூடிக்களைந்த மாலையை சாட்சி கொண்ட பிரபாவத்தாலேயே தேவரியனுடைய சம்பந்தத்தை விட்டு எங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறார் தாத்தஸ்து தே மதுவிதஸ்து ஜீலேச வைக்காது கர்ணாமிருதஸ்து துதிசதைகி அனபாப்தபூர்வம் என்மௌளிகந்த சுபதாம் உபகிருத்தியமாலாம் போதே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் ஆழ்வார்களிலே எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு திருநாமம் பெற்றிருக்கிறார் பெரியாழ்வாருக்கு விஷ்ணுஜித்தர் பக்தநாதன் இத்தியாதி திருநாமங்கள் இருக்க செய்கையும் பெரியாழ்வார் என்றே அவருக்கு திருநாமம் எதனாலே பெரிய ஆழ்வார் அவர் அதிகமான பிரபந்தங்கள் சாதித்திருந்தால் பெரியவராக ஆகலாம் அதிகமாக சாதிக்கலை இவரை காட்டிலும் ஆயிரக்கணக்காக சாதித்தவர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் இருக்கார் இவர் நானூற்றி ஐம்பது பாசுரங்கள் சாதித்தவர் பெரியாழ்வார் அதிகமான பாசுரங்கள் சாதித்தார் என்கிற காரணத்தாலே பெரியாழ்வாராக ஆவதற்கு இல்லை இல்லை எல்லாருக்கும் முன்னே அவதரித்திருந்தால் பெரியாழ்வார் ஆகலாம் முன்னே அவதரித்தல் இதற்கு முன்னே பொய்கையார் புகத்தார் பேயார் புகழ் மல்கையன் அருள்மாறன் சேரவர்கள் ஆறு திருநாமங்கள் முன்னாடி அவதரித்தார்கள் ஏழாவதாகத்தான் பெரியாழ்வார் அவதரித்திருக்கிறார் ஆகவே அவதாரத்திலே எல்லாருக்கும் முற்பட்டிருந்தால் பெரியாழ்வார் என்று சொல்லலாம் எல்லாரை காட்டிலும் அதிக சுழக்கமுடைய பாசுரங்களை சொல்லியிருந்தாலாவது பெரியாழ்வாராக சொல்லலாம் எதனாலே பெரியாழ்வார் என்ன உன்னுடைய திருத்தகப்பனாரை சொல்லுகிறார்களே காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டுக்கொண்டு சுபகாம் உபகிருத்திய மகாலாம் சூடிக்கலைந்த மாலையை பெரியாழ்வார் சமர்ப்பித்தபடியினாலே பரம சந்தோஷம் உண்டாகிவிட்டது இவர் சாதாரணமான ஆழ்வார் இவர் பெரிய ஆழ்வார் நான் உகக்கும்படியான புஷ்பமாலை எனக்கு அடித்தபடியினாலே இவர் பெரிய ஆழ்வார் என்று திருவுள்ளம் பற்றினார் இது ஒரு நிர்வாக மங்களாசாசனத்தில் மட்டுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வக்களவுதான் அன்றி எங்கும் பரிவாலே இல்லிபுத்தூர் பட்டரிபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்கிற உபதேசரத்தின மாலை பாசுரத்தின்படி இந்த மங்களாசாசனத்திலே உண்டான அதிநிவேச அதிசயத்தினாலே அவர் பெரியாழ்வார் என்று திருநாமம் பெற்றார் என்பது ஒரு நிர்வாகம் ദേശികൻ തിരുവുള്ളം പറ്റിന നിർവാഹം ഗന്ധസുഭതാം ഉപഹൃത്യമാളാം ലേഭേ മഹത്തരപദാനുഗുണം പ്രസാദം കർഫീയ శతమఖమణినీవాచారు కల్హారహస్త తనభర నమితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து உத்தரார்த்தம் அலக வினிகிதாபிஸ்திரக்தி ஆகிருஷ்டநாதா விரசது ஹிருதி கோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானः அலக வினிகிதாபி ஸ்ரத்பிः ஆகிருஷ்டநாதா சிரஜா என்று ஏகவச்சனமாக சொல்லவில்லை சிரத்பிகி என்று பகோஜனமாயிருக்கையினாலே ஒரு நாள் மட்டுமன்று இப்படி எத்தனையோ நாள் பல காலம் நிற்கும் ஒவ்வொரு மாலையாக சமர்ப்பித்து வந்து அது பல மாலகளாக ஆகிவிட்டது ஸ்லோகத்தை இந்த மாதிரியான ஐதிசியத்தை நாம் புதிதாக நன்றி ஏற்கனவே பக்தர் முதல் முதலாக பக்தர் சாதித்து பிறகு ஆச்சாரியர்கள் பரம்பரையாக அனுசந்தித்து வருகிறது மட்டுமல்லாமல் அந்த கிரிதேசத்திலே அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் பெரிய மரியாதையோட அந்த ஆண்டாள் சூடி கடைந்த மாலையை எம்பெருமானுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிற ஒரு பத்தி உண்டு அந்த ஒன்றே போதுமானது இப்படிப்பட்ட ஆண்டாள் எம்பெருமானே கல்யாணம் பண்ணி கொள்ள பண்ணி கொள்ள வேணும் என்று விரும்பினார் அதை தம்முடைய ஸ்ரீசூக்கினாரே மகானிடமாது மவ்வானவர்க்கு மறையமர்வோல்வியில் வகுத்தவமீ கிரிவதோர் நரி புகுந்து கடப்பதம் வகப்பதம் செய்வதப்பாம் உருடையாதி முன்னிடவர்க்கன்று பேச்சிப்பதில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே மன்மதனை ஒரு தெய்வமாக வைத்து அந்த மன்மதனை நோக்கி விஜாபனம் செய்கிறார் ஆண்டார் மன்மகன் என்பவன் யார் அவன் காமன் ஸ்மரஹா சம்பராரிகி மனசிஜஹா இத்தியாதி நாமங்களாலே சொல்லப்படுகிறவன் அப்படிப்பட்டிருக்கிற மன்மகன் ஆசை தெய்வம் அந்த ஆசை தெய்வத்தை பார்த்து நீ ஆசை தெய்வமாக்கே ஆசை உடையாருடைய எல்லா ஆசையும் நீ தீர்க்கிறவன் கலைக்கத்திருக்கிறவன் கண்ணபிரானிடத்திலே எனக்கு உண்டான ஆசையை நீ பூர்த்தி செய்திக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் பத்து பாட்டாளே அதிலே அந்த கண்ணபிரானை தவிர மற்ற பேரை நான் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன் நெஞ்சாலும் நினைக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு உதாகரணம் திருஷ்டாந்தம் காட்டுகிறார் பானவர்த்தி மறையவர் போல்வியில் வகுத்த அதி நரி புகுந்து கடப்பதும் மோகப்பதும் செய்வதொப்பா ஊனுடையாழி சங்குப்ப உன்னித்தெழுந்தவன் தடமுலகள் மகனிடவர்க்கன்று பேச்சிப்பதில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே பிராமணர்கள் யஜ்யாகங்கள் செய்கிற போது தேவதைகளுடைய பெயரை சொல்லி இந்திரா யத்வாகா சோமா யத்வாகா வருணா யத்வாகா என்று சுவகாதாரம் செய்வது இந்த தேவதைகளுக்கு ஹரிசை கொடுப்பவர்கள் அது எங்க போய் சேரணும் தேவதைகளுக்கு சேரணும் அதை ஒரு நரி புகுந்து காணிடத்திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதப்பா அதை ஒரு அசத்தியமான ஜந்து தூண்டினால் எவ்வளவு அபஞ்சமோ அதுபோல பகவதே காரகமான இந்த ஆத்மாவை இந்த ஆண்டாளாகிற இந்த ஆத்மாவை இன்னொரு சாதாரண மனுஷர்கள் கைப்பற்றினால் வாழகில்லேன் என்று தன்னுடைய விரதத்தை காட்டி அப்படியே எம்பெருமானையே மனம் உணர்ந்தவர் இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் சாதித்து அதனாலே எம்பெருமானை பக்தாபாக பெற்றார் அதிலே முதல் பிரபந்தம் திருப்பாவை என்று பிரசித்தமானது அந்த திருப்பாவையானது லோகத்திலே பிரசித்த சாஸ்திரமாக வழங்குகிற பகவத்கீதை உண்டு அந்த பகவத்கீதைக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அதை காட்டிலும் இந்திய பெருமையுடையது திருப்பாள் பகவான் பரம காரூணிகன் சர்வ ரட்சகன் எல்லாரையும் ரட்சிக்கிறது எதனாலே என்று கேட்டால் அவரவர்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை கொடுக்கிறதும் வேண்டாக அனிஷ்டங்களை தவிர்ப்பதுமான காரியங்களை செய்து பகவான் ரட்சிக்கிறார் நிமுட்சுக்களை எப்படி ரட்சிக்கிறான் என்று கேட்டால் அவர்களுக்கு இருபெருமா ஞாபகத்திலே அஜானாந்தகாரம் நேரிடுகிற போது அந்த அஜானாந்தகாரத்தை தவிர்த்து நல்ல ஞான பிரகாசத்தை விளைக்கும்படியான சாஸ்திரங்களை கொடுக்கிறார் அதை திருமங்கையாழ்வார் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருதாரும் மற்ற முடகளும் வானவர்க்கும் புறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தான் எத்தனை கலைகள் எத்தனை வேதங்கள் எத்தனை பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள் இப்படி அநேக கிரந்தங்களை பகவான் கிருப பண்ணினார் அதிலே அத்வாரகம் சத்வாரகம் என்று இரண்டு மிக சில ரிஷிகள் மூலமாக கொடுத்தது சத்வாரகம் தானே நேராக கொடுத்தது அத்வாரகம் இந்த கீதா சாஸ்திரமானது அசலார்த்தம் அதன் தானே பகவான் தானே அறிவினால் குரவில்லா அகல் ஞாலத்தவரறிய நரியெல்லாம் துரைத்த நிறஞான பெருமூர்த்தி அகல்யாலத் தவறறிய அர்ஜுனனுக்கு சொன்னார் என்பது தியாஜம் அர்ஜுனனுக்கு மட்டுமன்றி கீதை அகல்யாலத்தவரறியா உலகத்திலே இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சகலார்த்தங்களையும் பகவான் கீதா சாஸ்திரத்தாலே தெரிவித்தார் பிராட்டி பார்த்தார் பகவானே நீ கொடுத்த சாஸ்திரத்துக்கு சில குறைகள் உண்டு அந்த குறைகளை நீக்கி நான் கொடுக்க போகிறேன் சாஸ்திரம் அப்படியா நான் சொன்ன சாஸ்திரத்துக்கு என்ன குறை உண்டு சொல்லு என்று பகவான் கேட்க நீ முரட்டு சம்ஸ்கிருதத்திலே சொன்னாய் பகு நிஸ்தாரமாக சொன்னாய் சொன்ன அர்த்தங்களும் ரொம்ப ககனமானவை எல்லாரும் பாயி வைக்கும்படி தங்கள் தங்கள் மதத்துக்கு உபயுக்தமாக கொள்ளும்படியானது என்று குரகளை சொன்னார் வாஸ்தவம் பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயம் எழுநூறு ஸ்லோகம் ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம் இன்னும் சம்ஸ்கிருதமாக இருப்பதுண்டே அதுவே ஒரு பெரிய குரல் அதிலேயும் அர்த்தங்கள் உண்டு கர்மயோகம் தியான யோகம் பக்தி யோகம் என்று ஆரம்பித்து சொல்லுகிற போது ரொம்ப ஹிரதயத்திலே தேக்கிக் கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கு எல்லாவற்றை காட்டிலும் பெரிய குறை உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்குதோ அத்தனை மதங்களிலேயும் பகவத்கீதையை ஆதரித்து எங்கள் மதத்தை கீதையிலே சொல்லியிருக்கிறது எங்கள் மதத்தை கீதையிலே சொல்லியிருக்கிறது என்று அவரவர்கள் அபிமானிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கிறது கீதைக்கு இந்த குரகல் இல்லாதபடி ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை உண்டு இதற்கு இந்த இந்த குரகல் ஏதும் கிடையாது சம்ஸ்கிருதமான இனிய செவிக்கினிய செங்கொல் என்னும்படியான தமிழிலே அவதரித்தது எழுநூறு ஸ்லோகங்கள் அல்ல முப்பதே பார்த்து கண்டபேரும் எங்கள் மதத்துக்கு அனுகுணம் என்று சொல்ல முடியாதபடிக்கு கேவலம் பகவத் பக்தாள் ஸ்ரீமன் நாராயண பக்தாள் ஆதரிக்கும்படியான திவ்ய பிரபந்தம் இதிலே உள்ள அர்த்த விசேஷங்கள் எப்படிப்பட்டவை என்பதை மகாதகங்கள் ஈர்க்கும் பரமனடிகாட்டும் தேகமனைக்கும் வித்தாகும் கோரதமுகையெண்டு மரியாதமானிடரை இடையம் சுமப்பதும் பம்பு இது குறைந்தது அறுநூறு வருஷத்துக்கு முன்னே ஏற்பட்ட பாசுரம் மார்கழி முப்பது நாளும் திருப்பாவை சேவித்தவுடனே இந்த பாசுரத்தை எல்லாரும் சேவிப்பர் கோடபுரம்பூர் கோவிந்தன் வாழ்வூர் கோதி மணிமாடன் தோன்றுமூர் நிதியாய் நல்ல பக்தர் வாழ்வூர் நான்மரகளோனூர் தில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் செம்பரமனடிசாகாக்கும் தேகமனைத்துக்கும் வித்தாகும் கோதமிழ் ஐயந்து மஞ்சு மரியாத மானிடரை தெய்யம் சுமப்பதும் வம்பு என்ன அர்த்தங்கள் குறிப்பாக இருக்கிறதுன்னு கேட்டால் முப்பது நாளும் கேட்டு தெரிந்து கொள்ளுகிற விஸ்தாரமான அர்த்தம் இருக்கிறது சாஸ்திரங்களிலே பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமான்னு கேட்க வேண்டாம் தன்னை பற்றி தெரிஞ்சுகிற போது பகவானை தெரிந்து கொள்ளாமல் தன்னை தெரிந்து கொள்ள முடியாது அதனாலே ஸ்வஜானம் என்பதில் தன்னுடைய ஜானம் பகவானை பற்றின ஜானம் ரெண்டும் அதிலே அந்தர்கதம் பிராபகஜானம் இந்த எம்பெருமானை நாம் எப்படி போய் அடைகிறது என்ன மார்க்கம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது பிராபகஜானம் பிராப்தியானம் பிராப்தியமாவது பவன் பகவானை நாம் பெறுவதற்கு பெற்றுவிடலாம் பெற்று என்ன செய்கிறது பகவானை பற்றி பெற்ற பிறகு நாம் அனுபவிக்க வேண்டிய போர்வு என்ன இந்த மூன்று விஜானம் பிராபக ஜானம் பிரகாத்திய ஜானம் முமுட்சுபிகி ஆருக்கு நோக்கு முற்றுபிகி முமுட்சுபி நல்லவை சேர வேணும் என்ற அபேட்சையுடைய மகான்களுக்கு இந்த மூன்று ஞானம் உண்டாக வேண்டும் ஞான பிரயதிபாகேயம் இந்த மூன்று ஞானங்கள் தவிர வேற ஒன்றுமே வேண்டாம் வேண்டாம்னாக்கா வேண்டாம்னு அர்த்தம் அன்று இதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மற்றது இல்லாமல் போனாலும் பாதகம் இல்லை என்று அர்த்தம் இந்த திருப்பாவையை பகவத்கீதை எப்படி சர்க்கத்திரயம் என்று மூன்று சர்க்கமாக பிடித்திருக்கிறார் ஆறாறு அத்தியாயங்களை ஒரு சர்க்கம் என்று வச்சு மொத்தம் பதினெட்டு அத்தியாயத்துக்கு மூவாறு பதினெட்டு சர்க்கத்திரயம்னு பேர் அதற்கு இதற்கு தசகத்திரயம் முப்பது பாட்டாகினாலே ஒரு பத்து பாட்டு இரண்டாவது பத்து பாட்டு மூன்றாவது பத்து பாட்டு என்று இந்த மூன்று தசகத்திரயத்தையும் நாம் அனுசந்திக்கிற காலத்திலே ஓஹோ முதல் பத்தி ஸ்வஜானம் இரண்டாவது பத்தி பிராபக ஜானம் மூன்றாவது பத்தி பிராத்திய ஜானம் இந்த மூன்றுக்குள்ள எது முக்கியமானது என்று கேட்டால் பிராத்திய ஜானம் நமக்கு கர்ம புருஷார்த்தம் எது என்று கேட்டால் மோட்சம் அந்த மோட்சத்தை பல மதஸ்தர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் ஆத்திய துக்கத்தும் செய்வ மோட்சகா பாசாண கல்பதைவ மோட்சகா இப்படி சொல்லுகிறார்கள் நம்முடைய சித்தாந்தத்திலே பகவத் ராமாவது சித்தாந்தத்திலே கைங்கரியம்தான் பரமபுருஷார்த்தம் என்று எம்பெருமானால் சரணாகதி கண்ட முகத்தாலே நிர்ணயித்திருக்கிறார் கைங்கரிய பிராப்தியபேட்சையா பாரமார்த்திகி பகவச்சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அதிரதாஸ்துமே என்று முதல் பிரார்த்தனை நித்தியகிங்கரோ பவான் நித்தியகிங்கரோ பவா மாதே பூதத்திர சம்சய இதற்கெல்லாம் ஆண்டாவுடைய ஸ்ரீசக்தி முக்கியமான பலம் இந்தன்னோருக்கோமே ஆவோம் உனக்கே நாம் ஆச்செய்வோம் உனக்கே நாம் ஆச்செய்வோம் நம்மாழ்வாரும் உத்தேன் உகந்து பணி செய்துன பாதம் பெற்றேன் இந்த கைத்தறியம்தான் பரம புருஷார்த்தம் என்பதை நம்பிகள் ஆளவந்தாரிடத்திலே கேட்டு அவருக்கு என்ன நிரூபகமாக இருக்குது திருவாலவட்ட கைத்தறி எம்பெருமானுக்கு திருவாலவட்டம் என்கிற கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் திருச்சத்தின் அம்பிகர் பெரியாழ்வார் என்ன பண்ணினார் நந்தவனம் என்கிற கைங்கரியத்தை பெரியாழ்வார் பண்ணினார் பார்த்தாலே பண்ணுகிற கைங்கரியம் மனசாலே பண்ணுகிற கைங்கரியம் சரீரத்தாலே பண்ணுகிற கைங்கரியம் என்று மூன்று விதமான கைங்கரியங்கள் உண்டு மனசாலே பண்ணுகிற கைங்கரியத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள் நெஞ்சாலே வேண்டிய கைங்கரியங்களை நினைக்கலாம் பிரகாரம் எல்லாம் ஒரே ஸ்வர்ணமாக ஆக்கிட வேண்டியது ரத்தன கஜிதமாக ஆக்கிட வேண்டியது என்று நினைத்தால் வந்து மானசிக கைங்கரியம் இருக்கு காய்க கைங்கரியம் என்பது தோட்டம் வெற்றி புஷ்பங்களை எல்லாம் ஆக்கி சமர்ப்பிக்கிறது பெருமாளுக்கு குடபிடிக்கிறது தாமரம் போடுவது அதெல்லாம் காய்கமான கைங்கரியம் பாத்திகமான கைங்கரியம் என்று அதுதான் நெம்பெருமானை நானாவிதமான ஸ்தோத்திரங்களாலே சிந்திப்பது கீர்த்தனம் பண்ணுவது நாமெல்லாம் பண்ணுவது பெரியோர்களுடைய திருவாக்குகளை மூலமாக கொண்டு பண்ணுகிறோம் பெரியோர்கள் சாதிப்பது எதற்காக நமக்காக அமரியாதா சந்திரஹா சலமதி அசூயா பிரசவபூ கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரா நிசம்சா பாபிஷ்டா என்று ஆளவந்தார் தம்முடைய தோஷங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார் அவரிடத்திலே ஒரு தோஷமும் இல்லை நாம் அந்த தோஷங்களை எல்லாம் உடையோமாகினாலே நாம் அனுசந்திப்பதற்கு அவர் எழுதி வைத்தார் அவர் வைத்த ஸ்லோகங்கள் அவர்களுக்காக வந்த ஸ்லோகங்களோ பாசுரங்களோ நாம் அனுசந்திப்பதற்காக எழுதி எழுதிவிட்ட இந்த திருப்பாவையை முதல் முதலாக அதிகமாக அபிமானிக்க ஆரம்பித்தவர் சுவாமி எம்பெருமானார் அவருக்கு திருப்பாவதியர் என்றே திருநாமம் எம்பெருமானாருக்கு திருப்பாவதியர் என்று திருநாமம் அதற்கு ரெண்டு காரணம் திருப்பாவையை தாம் நித்தியானுசந்தானம் செய்து கொண்டு கொண்டிருந்தபடியினாலே ஏறு என்று இந்த பாசுரங்களை ஊன்றி பார்க்கிற போது இந்த எம்பெருமானாருடைய பிரபாவம் எல்லாம் இந்த பாசுரங்களிலே தெரிய வருகிறது அதைத்தான் நான் விசேஷமாக உபன்யாசங்களிலே பேசி வருவது நாளை தினம் பெரியாழ்வாருடைய பெருமையை பேசுவேன் அப்போது எவ்வளவு அர்த்தங்களை ஆண்டால் உள்ளே கிரகத்திலே வெற்றி கொண்டு பேசுகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எம்பெருமானாருக்கு திருப்பாவையர் என்று திருடாமும் இரண்டு காரணம் திருப்பாவையை அவர் நித்தியானுசந்தானத்திலே கொண்டிருந்தார் என்பதும் அந்த திருப்பாவ பாசுரங்களிலே பெரும்பாலும் எம்பெருமானாருடைய பெருமை வெளியிடப்படுகிறது என்பது இப்படிப்பட்டிருக்கிற திருப்பாவூரே சொல்லியிருக்கிற அர்த்தங்களின் பெருமையை பாராட்யம் ஸ்துதிசதசிரசித்தமத்யாபயந்தி பாராட்யம் ஸ்துதிசதசிரசித்தமத்யாபயந்தி எம்பெருமானுக்கு ஆண்டால் டீச் பண்ணினாள் அத்தியாபனம் பண்ணியிருக்கிறார் ஆண்டாள் உபதேசம் பண்ணினாள் எம்பெருமான் கேட்கிறார் அதை நீ நின்று கேட்கருளாய் என்று நம்மாழ்வார் சாதித்தது போல சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேரித்தும் பொத்தாமரேடியே போற்றும் ஒரு கோளாய் என்று எம்பெருமானை காளாய் என்று நியமித்து அவனுக்கு அத்தியாபனம் பண்ணபடியினாலேதான் அவளுக்கு அத்தியாபிகைன்னு பேரு குறிப்பாக சொல்லுகிற ஆத்மதாதிகளுக்கு அத்தியாபகாள் என்று பெயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் இங்கர் திருவடிகளே சரணம்